உட்கார வாங்கிட்டு வந்துடுறேன் ஆனால் ஒரு வெண்ணில ஓகே சார் ம் செம்மையா இருக்கு எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர சொல்லிட்டு நீ மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க சில பெஸ்டிசைட்ஸ் இருக்குன்னு பேப்பர்ல படிச்சேன் அதான் உனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணாங்க மேடம் கோட் சார் ம்